இப்போது திருப்பானாழ்வாருடைய பெருமையைச் சிறிதும் அவருடைய திபிசூட்டி அனுபவங்களை பெரிதுமாக அனுபவிக்கிறேன் ஆழ்வார்களில் தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு அடுத்தவராயும் திருமங்கை ஆழ்வாருக்கு அடுத்த முற்பட்டவராயும் ஆக ஒன்பதாவது ஆழ்வாராக திருவதரித்தவர் திருப்பான ஆழ்வார் இவர் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்த உறையூரில் ஒரு வயற்காட்டில் நெற்கதிரில் தோன்றினவர் அவ்விடத்து சமீபத்தில் சில பஞ்சமர்கள் கண்டு இவரை தெய்வ குழவியாக பாவித்து தாங்கள் பவித்திரமான பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள் அதனால் இவரை பஞ்சபஜாத்தீயர் என்றே வழங்கலாயிற்று உண்மையில் பஞ்சபஜாத்தியில் பிறந்தவர் அல்லர் அயோனிஜராய் முதலாழ்வார்களைப் போலே நெற்கதிரில் இருந்து தோன்றினவர் அந்த ஜாதியில் வளர்ந்ததனாலே இவருக்கு பஞ்சம என்றார்கள் உண்மையிலே பஞ்சம ஜாதியிலேயே தோன்றியிருந்தாலும் கூட கிமப்பியத்ராபிஜாயந்தே யோகினः சர்வயோனுஷு பிரத்யட்சிதாத்மநாதானாம் நைஷாம் சிந்தியம் குலாதிகம் கிமப்பியத்ராபிஜாயந்தே யோகினः சர்வயோனிஷு प्रत्यक्षितात्मनाथानाम् नैषाम् चिन्त्यम् कुलादिकम् பகவான் மற்ற கூர்ம வராகாதி யோனிகளிலே திருவோத்தாரம் செய்தாலும் அந்த பகவானுக்கு அந்த ஜாதி பிரயுக்தமாக எவ்விதமான நிகர்ஷத்தையும் யாரும் நினைப்பதில்லை प्रादुर्भावैः सुरनरसमः देवदेवः तदीयाः जात्यावृत्तैरविजगुणतः तादृशः नात्र गर्हाः किन्तु श्रीमत् भुवनभवनत्राणतः अन्येषु विद्यावृत्तप्रायः भवति विधवा कल्पकल्पप्रकर्षः சுரநரசமஹா தேவதேவா பிராதுர்பாவைஹி பகவான் பண்ணுகிற அவதாரங்களினாலே மனுஷ்ய சஜாத்தீயனாயும் தேவ சஜாத்தீயனாயும் மிருகாதி சஜாத்தீயனாயுமாகவே காணப்படுகிறான் ஆனால் அவனுக்கு அதனாலே ஒரு நிகர்ஷமில்லை என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலே மத்பக்த ஜனவாத்சல்யம் பூஜாயாஞ்சானுமோதனம் ஸ்வயமபியர்ச்சனஞ்சைவ மதர்த்தேடம்பவர்ஜனம் மத்கதாஷ்டவணே சக்தி ஸ்வரநேத்ராங்கவிக்ரியா மமானுஸ்மரணம் நித்யம் எச்ச நோபஜீவதி பக்திரஷ்டவிதாஹ்யேஷா யஸ்மின் லேச்சே விவர்த்ததே தஸ்மை தேயம் ததோ கிராஹ்யம் ச பூஜ்யோ யதாஹ்யகம் என்று நின்னோடு மொக்க வழிபட வருளினாயிபோல் மதுரை திருவரங்கத்தானே பாஞ்சராத்திர சாஸ்திர ஸ்லோகங்களை உட்கொண்டு திருமாலையில் தொண்டரடி புடியாழ்வார் அமரபோர் அங்கமாறும் வேதமோர் நான்கு தமர்களில் தலவராய சாதி அந்தணர்களேடும் நுமர்களை பழிப்பராயில் நொடிப்பதோரளவில் அங்கே அவர்கள் தாம் புலையர் போலும் இகுலத்தவர்களாயில் எம் அடியாறுகளாயில் தொழுமி நீர் கொடுமின் கொள்மென் என்று நின்னோடு மொக்க வழிபட வருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே கீழே சொன்ன பாஞ்சராத்திர ஸ்லோகங்களையும் இந்த ஆழ்வார் பாசுரங்களையும் உட்கொண்டு ஆச்சாரிய ஹதயத்திலே மிலேச்சனம் பக்தனானால் சதுர்வேதிகள் அனுமர்த்திக்க அறிவு கொடுத்து குலதெய்வத்தோடக்க பூஜை பாவன தீர்த்த பிரசாதனாம் என்கிற திருமுகப்படியும் விஸ்வாமித்ர விட்டு சித்த துளசி பக்தரோடே உள்கலந்து தொழுகுலமானவன் நிலையார் பாடலாலே பிராமண வேள்விக்குற முடித்தமையும் கீழ் மகன் தலமகனுக்கு சமசகாவாய் நம்பிக்கு முன்புறந்து வேதம் வில்லம் கொண்டு பின்புறந்தாரைச் சோதித்து தமையனுக்கிளையோன் சத்பாவம் சொல்லும்படி ஏககுலமானமையும் தூது முழிந்து நடந்து வந்தவர்களுடைய சம்யக் சவுண சகபோதனமும் ஒரு பிறவியிலே இருபிறவியானார் இருவர்க்கு தர்மசூனு சுவாமிகள் அக்ரபூஜ கொடுத்த ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர்கள் சந்தேகியாமல் சகதரோடே புரோடாசமாகச் செய்த புத்திரகிருத்தியமும் புற்பத்தியாக போக மண்டபங்களில் பணிப்பூவம் காலவட்டமும் வீணையங் கையுமான மந்தரங்கரை முடிவன்னவனம் வெய்தி கோத்தமரும் மகாமுனி மனுவர்த்தித்த கிரமமும் யாகானுயாகோத்தர வீதிகளில் காயான்னஸ்தல சுத்தி பண்ணின விருத்தாச்சாரமும் அறிவார்க்குரே ஜன்மோத்கர்ஷாபகர்ஷங்கள் தெரிவது அக்ஞர் பிரமிக்கிற வர்ணாஷ்டம வித்யா விருத்தங்களை கர்த்தவஜன்மம் ஸ்வபதாதமம் சில்பனைபுணம் பஸ்மாஹுதி சவவிதவாலங்காரமென்று கழிப்பர்கள் என்றருளி செய்யப்பட்டது ஆகவே திருப்பாணாழ்வாருடைய திருக்குளம் எது என்கிற விசாரமே பக்தர்களுக்கு வேண்டாம் பண்டை குலத்தை தவிர்ந்து தொண்ட குலத்தில் உள்ளார் அவர் என்று கொள்வது அவருடைய பிரபாவம் அபாத கூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவேர துரிதும் முஜிதாந்தராத்மா அத்ரஷ்டாம் நயனயோ விஷயாந்தராணாம் யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடையுந்தி தேட்டரு முதல பந்தம் திருமார்வு கண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனியோரித்தனி புகுந்து காற்றினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே இவ்வாழ்வார் தாம் ஜெகன்ன ஜாட்டியர் என்பதாகவே தம்மை நினைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்திலே தாம் திருமஞ்சன காவேரியினுடைய எதிரே ஒரு குடில் கட்டி வாழ்ந்து கொண்டு தமக்குள்ள சங்கீத புலமையினாலே ரங்கநாதனை அநேக விதமான கீர்த்தனைகளை சொல்லி அனுபவிப்பர் ஒருவர் கண்ணிலும் படமாட்டார் இரவு ரெண்டு மணிக்கு மேலே மூணு மணிக்குள்ளாக அதாவது ஜனசஞ்சாரங்கள் ஏற்படுவதற்கு முன்னே அந்த திருமஞ்சனக்காவேரியினுடைய காவேரியினுடைய அருகிலே ஸ்ரீ ரங்கநாதனை நோக்கி வீணையின் கையுமாக பகவானை தோற்றம் பண்ணுவர் அநேக விதமான கீர்த்தனைகளை சொல்லுவர் ஜனசஞ்சாரம் ஏற்பட்டவுடனே பரபரவென்று தம்முடைய ஆஷ்டமத்துக்குள்ளே போய்விடுவர் இப்படியே வெகு காலம் சங்கீத பிரியராய் பகவானை சங்கீதங்களாலேயே துதி பண்ணி ஆனந்தப்படுத்தி வந்தார் அவ்வூரிலே ரங்கநாதனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணுகிறவர் லோகசாரங்க மகாமுனிகள் என்று பெயர் அவர் அவர் பிராமணோத்தமர் தம்மை ரொம்ப பெருக்க மதித்திருப்பவர் தாம் பிராமண ஜாதியிலே பறந்துவிட்டபடியினாலே மற்ற பேர்களை எல்லாம் இழிவாக நினைப்பவர் இப்படி திருப்பான் பெருமாள் என்பவர் சண்டால குலத்தவர் பரமபக்தராயிருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும் ஒரு நாள் பெருமாள் பிம்மால ரொம்ப சீக்கிரமாக திருவாராதனம் கண்டருள வேண்டி இருந்தது அவர் தினப்படியாக திருமஞ்சன காவேரியில் இருந்து தீர்த்தம் கொண்டு போவது வழக்கம் அன்றைய தினம் இந்த திருப்பான் பெருமாள் ரெண்டு மணிக்கு பஜனை ஆரம்பித்தவர் தம்மை மெய்மறந்து ஒரு காலம் அப்படியே ஸ்தப்தோசி உததமாதேசம் அப்பிராட்சியா என்று வேதாந்தத்திலே ஸ்வேதகேதுவை பற்றி சொல்லுகிற கட்டளையிலே அப்படியே ஸ்தப்தமாக நின்று கொண்டிருக்கிறார் அவர் வந்தார் லோகசாரங்க மகாமுனிகள் தீர்த்த கும்பத்துடனே திருமஞ்சன காவேரியிலிருந்து தீர்த்தம் கொண்டு போவதற்காக வந்தவர் இவரை பார்த்து விட்டார் வா பறையா அப்பாலகோ அப்பாலகோ என்று ரெண்டு மூணு தடவை கற்றினார் இவர் தம்முடைய நினைவை இழந்து பகவானிடத்திலேயே பிரபணராயிருந்தபடியினாலே அந்த சொல் இவருடைய காதில் விழவில்லை அப்பாலகோ என்று அவர் சொன்ன சொல் இவர் காதில் விழவில்லை அதனால் அப்படியே ஸ்தப்தமாக நிற்கிறார் அது அவர் தெரிந்து கொள்ளாமல் ரெண்டு கல்லையும் மண்ணையும் விட்டு இவர் திருமேனியிலே எறிந்தார் அந்த கல்பட்டி இவருடைய திருமேனியிலே ரத்தம் உண்டாயிருக்க வேண்டும் ஆனால் இவர் திருமேனியிலே அது கல்பட்டது என்கிற அவ்வளவே ஒழிய அதிலிருந்து துளி கூட சதம் ஏற்படவில்லை அது எங்கே ஏற்பட்டது ரங்கநாதனுடைய திருமேனியிலே ஏற்பட்டது தேகத்துக்கு உண்டாகிற நோவு ஆத்மாதானே அனுபவிக்கும் അതുപോലെ ஆத்மைவ மேமதம் உதாரா சர்வையே வைத்தே ஜானே து ஆத்மைவ மேமதம் என்று பகவத்கீதை ஏழாவது அத்தியாயத்திலே ஞானிகளை தமக்கு ஆத்மாவாக சொன்னார் கீதாச்சாரி உண்மையிலே ஜெகச்சர்வம் சரீரந்தே என்று சகல ஜெகத்தையும் தான் தனக்கு சரீரமாகக் கொண்டிருக்கிற பகவான் தனக்கும் ஞானிகளை ஆத்மாவாக சொன்னார் அதே நம்மாழ்வார் அறிவிலேனு கருளாய் அறிவார் உயிரானாய் என்கிற இடத்தில் அறிவாருக்கு உயிரானாய் என்று ஆச்சாரியர்கள் அர்த்தம் பண்ணாமல் அறிவாரை உயிராக உடையவனே ஞானிகளை தனக்கு ஆத்மாவாக கொண்டவன் என்று வியாக்கியானம் பண்ணினார்கள் என்ன அறிவார் அறிவாராத்மாவென்று அவன் மதம் தோன்றும் என்பது ஆச்சாரியர்களே ஸ்ரீசூக்தி ஆகினாலே சரீரத்திலே பட்ட கல்லானது ஆத்மாவிலே போய் உரையும் கணக்கிலே இவரை ஆத்மாவாக கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய திருமேனியிலே அந்த கதம் ஏற்பட்டது ரத்ததாரை பெருகான் என்று ரங்கநாதனுடைய திருமேனியிலே ரத்ததாரை பெருகான் என்று அர்ச்சகர்கள் பார்த்தார்கள் ராஜ்யத்துக்கே பெரிய சோகம் எம்பெருமானுடைய திருமேனியிலே அதிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே என்று நிர்விகாரமான திருமேனியிலே ஒருவிதமான சதம் சதஜம் சதம் ஏற்பட்டதும் அங்கே சதஜம் என்கிற ரத்தம் உண்டானதும் அங்கேயாக அர்ச்சகர்கள் பயந்து அரசனுக்கு தெரிவித்தார்கள் ஏதோ ராஷ்டிரோகம் போல இருக்குது பெருமாள் திருமேனியிலே ரத்ததாரை காண்கிறது என்று சொல்ல அவர்களுக்கு ஒன்றும் பரிகார பிரகாரம் தெரியவில்லை என்ன செய்வது என்று அவர்களும் முசித்து கிடக்கிறார்கள் இந்த நிலைமையிலே வீரங்கனாச்சியார் எம்பெருமானைக் காட்டிலும் பக்தர்களிடத்திலே அதிகமான பரிவு உடையவள் என்னத்தாவே சகதர்மச்சரியும் சௌரேகே சம்மந்திரித ஜகத்பிதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்தியம் அஜாத நிகிரகாம் என்று எட்டிராக சப்தத்தியிலே சாதிக்கிறபடி எம்பெருமானுக்கு நிகிரகம் அனுகிரகம் என்கிற இரண்டும் தெரியும் பெரிய பிராட்டியாருக்கு அனுகிரகம் தவிர நிகிரகம் என்பது தெரியாது அதைத்தான் அனுகிரகமயம் வந்தே நித்தியம் அஜாத நிகிரகம் என்று சொல்லி அந்த அனுகிரகசீலத்தாலே பெரிய பெருமாளத்திலே நம்முடைய பக்தன் வெகு நாளாக வழியிலேயே கிடக்கிறான் அவனை நம்முடைய அந்தரங்கத்திலே வரவழைத்துக் கொண்டு அவனுக்கு பரிபூர்ண அனுபவம் நாம் கொடுக்க வேண்டாமா இப்படி காலம் கடக்கலாமா என்று பெரிய பிராட்டியார் ரமையா ரமயா ஆதிராபராதினி ஜனே பிரதிரட்சணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா நிவேத்தியமானே என்கிற முறையிலே ரங்கநாதனண்டே பெரிய பிராட்டியார் இந்த பக்தனை விரைவில் நாம் அந்தரங்கமாக வரவழைத்துக் கொண்டு நாம் கண்டுகளிக்க வேண்டும் அவன் நம்மை கண்டுகளிப்பது ஒரு புறம் இருக்க அந்த பக்தனை நாம் கண்டுகளிக்க வேண்டாமா என்று ரங்கநாதனிடத்திலே தெரிவித்திருந்தாள் அடிக்கடி இதுவே சமயமாக அந்த லோகசாரங்க மகாமுனிகளை எந்த லோகசாரங்க மகாமுனிகளை கெட்ட நாளைக்கு முன்னே அவரிடத்திலே கோரமாக அபச்சாரப்பட்டிருந்தாரே அந்த லோகசாரங்க மகாமுனிகளை வரவழைத்து நீர் போய் அவரை இங்கு அழைத்து வாரும் ஆனால் அவர் காலால நடந்து இங்கு வருவதற்கு சம்மதிக்க மாட்டார் அவர் தம்மை ரொம்ப நீகனேன் நிறைவொன்றுமில்லேன் என்று நினைத்திருப்பவராகினாலே நான் நடந்து வரமாட்டேன் என்று சொல்லிவிடுவர் அவரை நீர் தோளிலே தூக்கி கொண்டு வாரும் என்று நியமித்தார் ரங்கநாதன் லோகசாரங்க மகாமுனிகளுக்கு தன்யோஸ்மி நாயந்தே என்று சொல்லிவிட்டு அங்கேது திருமஞ்சனக்காவேரிலே தீர்த்தமாடி பரிசுத்தமான திருப்பரிவட்டம் அணிந்து கொண்டு துவாதசோர்த்த குன்றங்கள் சாத்திக் கொண்டு நேர அவருடைய குட்டீரத்துக்குச் சென்றார் பான்பெருமாள் எந்த குடிசையிலே எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த இடத்திலே போய் சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்து உலகளம் எழுந்தருளம் ரங்கநாதனை மங்களாசாசனம் செய்ய எழுந்தருள வேணும் என்று பிரார்த்தித்தார் ஐயோ அடியேனாவது ரங்கநாதனை மங்களாசாசனம் செய்யவாவது இங்கிருந்தே செய்கிறேன் அடியேன் அவ்வளவுக்கு அருகன் என்று அந்த ஜாத்தியிலே நான் பிறக்கவில்லை என்று திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் இருக்கார் மொழியால் நெறியுழுக்காமை உலகளந்த திருத்தாளுனை நிலத்தேவர் வணங்குவர் யாமும் அவாம் உருக்காவினையுடும் எம்முடும் நொந்து கனியன்மையில் கருக்காய் கடிப்பவர் போர் திருநாவற்றுள் கற்றனமே நிலத்தோவர் பிராமணர்கள் இருக்காறு மொழியால் தெய்வீகமான வாக்கியங்களைக் கொண்டு வேதவாக்குகளைக் கொண்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவர்கள் யானுமவா அப்பா எனக்கு அவ்வளவு யோக்கியத்தை இல்லையே குருக்காவினையுடும் எம்முடும் யோ அந்த உத்தம ஜாத்தியிலே நான் பிறக்கவில்லையே ஏதோ எனக்கு தகுந்தபடி பகவானை நான் வழிபடு வழிபடுகிறேன் என்று ஒரு பாசுரம் பாடினார் நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் அதே போல இவரும் அடியேன் பாணன் நீசன் தேவனியருடைய நியமனத்தை சிறசாக வகிக்க நான் காத்திருக்கிறேன் ஆனாலும் எனக்கு பிராப்தமான இடத்திலே இருந்து கொண்டு நான் சேவிக்கிறேன் உள்ளே விடகொள்ள சாத்தியமில்லை என்று மறுத்தார் அதை காட்ட லோகசாரங்க மகாமுனிகள் இது என்னுடைய பிரார்த்தனை என்று ரங்கநாதனுடைய கட்டளை அவருடைய நியமனம் அவருடைய திவ்யாஜை அதை நீர் மூறலாகாது வரும் தோல் மேல ஏறும் அப்படின்னு சொல்லிவிட்டார் பார்த்தார் சேகத்துவம் பாரதந்திரம் என்கிற இரண்டிலே சேகத்துவத்தை காட்டிலும் பாரதந்திரம் என்பது மிகச் சிறந்தது அப்பா சொன்னபடி கேட்பது என்பதுதான் பாரதந்திரம் இளைபெருமாளுக்கும் பரதாழ்வானுக்கும் உள்ள பாஷி அது இளைபெருமாளை ரெண்டு மூணு தடவை நீ ராஜ்யத்துக்கு போ இங்க வேண்டாம் என்னோடு கூட நீ வர வேண்டாம் நீ ராஜ்யத்துக்கு பரட்டு போ மாதாபித்திரு பிதர் பண்ணு என்று ரெண்டு மூணு தடவை நியமித்தும் கூட அவர் கேட்கவில்லை நிர்பந்தமாகவே கூட வந்தார் அவர் பரதாழ்வானம் பெருமாளை எப்படியாவது எழுந்துள்ள பண்ணி கொண்டு போக வேணும் என்கிற தீவிரமான ருச்சியோடே வந்தார் வந்தவர் சகாம மனவாப்பியவா அவருடைய மனோர்வம் நிறவாடவில்லை என்பது எல்லாரும் அறிந்த விஷயம் வால்மீகியம் சகாம மனவாத்யா தன்னுடைய மனோரகம் நிறைவேறவே இல்லை என்பதை சொன்னார் அப்படி இருந்தும் ஆருரோக ரதம் ஹிருஷ்டகா ஆருரோக ரதம் ஹிருஷ்டகா பரம சந்தோஷத்தோடு தேரின் மேலே ஏறினார் மனவாத்யா என்பதற்கும் ஆருரோக ரதம் ஹிருஷ்டகா என்பதற்கும் என்ன சேர்த்தி தன்னுடைய மனோரகம் நிறைவேறாதவருக்கு சந்தோஷம் எப்படி உண்டாகும் என்று கேட்டால் அவருக்கு என்ன சந்தோஷம் நம்முடைய பாரதந்திரம் ஜீவிக்க பெற்றதே என்கிற சந்தோஷம் சொன்னபடி கேட்கிறது என்பது உண்டே அது பாரதந்திரம் ஆகையினாலே பரதாழ்வான் பாரதந்திரத்தாலே ஜீவித்தவர் விளையபெருமாள் சேஷத்து மாத்திரத்தாலே ஜீவித்தவர் சேஷத்துவம் என்பது சாமான்யமான தன்மை அது அதை காட்டிலும் உயர்ந்தது பாரதந்திரம் என்பது அதை நினைத்தார் பான் பெருமாள் நமக்கு பகவத் பாரதந்திரத்தை விட பாகவத பாரதந்திரம் பிராப்தமாகிறது எம்பெருமானம் கட்டளையிட்டதாக சாதிக்கிறார் சுவாமி அவரும் நம்மை விடாமல் நிர்பந்திக்கிறார் சரி என்று அவருடைய தோல் மேலே ஏறி உட்கார்ந்து அமலனாதிபிரான் அடியார்க்கென்னையாழ்படுத்த விமலன் முதல் ஆரம்பிக்கும் போதே அடியார்க்கென்னையாழ்படுத்த விமலன் அடியார்க்கு பாகவதர்களுக்கு என்னை ஆழ்படுத்தின விமலன் அவர் செய்த காரியத்துக்கும் இந்த பாசுரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்க்க போடும் அவரை ரோகசாரங்க மகாமுனிகளை இவர் தோழின் மேலே தூக்கிக் கொண்டாரானால் அடியார்க்கென் அயாழ்படுத்த விமலன் என்று சொல்லலாம் அவர் தோல் மேலே இவர் ஏறிக்கொண்டு ஏறி உட்கார்ந்து கொண்டு அடியார்க்கென் அயாழ்படுத்த விமலன் என்று சொன்னார் என்ன அர்த்தம் ஆழ்படுகையாவது என்ன அவருடைய சொல்லை மூறாமல் இருப்பதுண்டே அதுதான் ஆழ்படுகை அந்த ஆட்படுகை இவருக்கு சித்தித்து விட்டது அவர் சொன்னபடியே தாம் அனுஷ்டித்தபடியினாலே ஆச்சாரியார் பெரியவாச்சாம்பிள்ளை அங்க ஒரு பங்கி எழுதுகிறார் திருத்துழாய் திருவடியிலே கிடக்கிலன் திருமுடியிலே கிடக்கிலன் சேகத்வகானி இல்லை ரே திருத்துழாய் மாலை பெருமாள் சாத்திக் கொள்றார் எத்தனை இடங்களிலே சாத்திக் கொள்றார் தோழுணமேலும் நன் மார்பன் மேலும் சுடர் முடிமேலும் தாழ்ண மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய தொழிலையும் சாத்திக்கிறார் திருமார்பிலும் சாத்திக்கிறார் திருமுடியிலும் சாத்திக்கிறார் திருமுடியிலும் சாத்திக்கிறார் திருமுடியிலே சாத்திக் கொண்டத்தாலே ஒரு ஏத்தம் என்றாவது திருவடியிலே சாத்திக் கொள்ளத்தாலே ஒரு தாழ்வு என்றாவது கிடையாது எதனாலே கிடையாது அந்த சேஷபூதன் சேஷியினுடைய திருவுள்ள புகப்பின்படி எந்த இடத்திலே பரிமாறினாலும் அது தனக்கு ஸ்வயம் போக்கியம் அது அதையிட்டு பெரியவாற்றான் பிள்ளை திருத்துழாய் திருவடியிலே கிடைக்கிறன் திருமுடியிலே கிடைக்கிறன் சேகத்வகா நீ ரே அடியார்கென்னையாழ்படுத்த விமலன் இந்த பாசுரத்தில் இதுதான் முதல் பாசுரம் இந்த முதல் பாசுரத்திலே விமலன் அமலன் நிமலன் நின்மலன் நாலு பதங்கள் சமானார்த்தகமான பதங்கள் நான்கு பதங்கள் இந்த நான்கு பதங்களுக்கும் இது நாலும் சம்ஸ்கிருத பதம் அமலன் விமலன் நிமலன் நின்மலன் நிமலன் என்று ஒரு சம்ஸ்தபதம் இல்லை நிர்மலன் என்பது உண்டு ஆனால் அதை அதனுடைய பரியாயமாகவே ஆழ்வார் நிமலன் நின்மலன் நான்கு பதங்கள் பிரயோகித்தார் இந்த நான்கு பதங்களுக்கும் என்ன அர்த்தம் என்றால் எம்பெருமான் ஹேய பிரதிபடன் அவரிடத்திலே ஒரு விதமான அவத்தியமும் தட்டாது பிரம்மசூத்திரத்திலே உபயலிங்காதிகரணம் என்று ஒரு அதிகரணம் நஸ்தானதோபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரஹி உபயலிங்கம் என்பது என்ன அர்த்தம் தெரியுமோ அகிலகேய பிரத்தனீக கல்யாணைகதானத்துவம் அகிலகேய பிரத்யநீகத்துவம் என்பது ஒன்று கல்யாணேகதானத்துவம் என்பது மற்றொன்று பகவானிடத்திலே எவ்விதமான ஹேய குணமும் தட்டாது தட்ட வேண்டிய பிரசக்தி என்ன என்று கேட்டால் இங்கெங்கோ பகவான் எழுந்தபடி இருக்கிறார் அவுதன்பதே மகதி சத்மணி பாசமானே ஸ்லாஜ்யே சதனே தமசப்பரஸ்தாது அந்த கலேவரமிதம் சுஷிரம் சுசூக்மம் ஜாத்தங்கரீஷா கதம் ஆதரணாஸ்பதந்தே பனிக்கடலில் பள்ளிகோளை விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணால நம்பி உயர்ந்த இடங்கள் பரம பரிசுத்தமான இடங்கள் கீலாம்பி பெரிய மகர்ஷியுடைய அந்தரங்கம் ராஜ்யேத திவ்ய சதனே தமசரஸ்தாத்து பரமபதம் இங்கே எல்லாம் எழுந்தருளி இருக்கிற பகவான் அந்த கலேவரவிதம் சுகிரம் சுசூக்மம் திருண்டாவழும்பும் சென்னீரும் சீயு நரம்பும் செரிதசையும் வண்டானாட்டம் மிகுமுடலை வீணே சுமந்து மெலிவேனோ திருவரங்க கலம்பகத்தில் பிள்ளப்பெருமாள் ஐயங்காருடைய பாசுரம் நம்முடைய உள்ளே இருக்கிற சங்கதி நமக்கு தெரியாது மேல சந்தனம் பூசுண்டு திருமணம் விட்டுண்டு பலகலான இருப்பதாக நினைக்கிறோம் கொஞ்சம் கிள்ளி பார்த்தால் திருந்தாமழும்பும் செந்நீரும் சீயன் நரம்பும் செரிதசையும் வேண்டானாற்றம் மிகுமுடல் அப்படிப்பட்ட உடலுக்குள்ளே அந்த கலேவரம் இதம் சுஷிரம் சுசூக்மம் அங்க பற்றிக்கிறான் என்று மட்டும் சாதிக்கவில்லை கரீசா கதம் ஆதரணாத்மதந்தே ஈசானோ பூதபவ்யஸ்ய நததோ விஜுகுப்சதே ईशानो भूतभव्यस्य न ततो विजुगुप्सते கதவல்லி என்கிற ஒரு வேதாந்தத்திலே அங்குஷ்டமாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி